என்பதுதான் நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் ஒரு சிறந்த ஆட்சியாளரும் ஒரு சிறந்த இந்த நாட்டு மக்களை நேசிக்கக்கூடிய இந்த நாட்டு மக்களுக்கு நலவு செய்யக்கூடிய மனிதர்களுடைய பாகுபாடு இல்லாமல் மனிதர்களை மதித்து நடக்கக்கூடிய ஒரு சூழலை எப்படி உருவாக்க முடியும் என்பதில் நாம் நீங்க எல்லாரும் கவனம் செலுத்தினால் நிச்சயமாக அல்லாஹாலா அதனுடைய முடிவை நல்லதாக்கி தருவார் இஸ்லாமிய பார்வையில் ஒரு நல்லாட்சி என்பதில் கால்நடைகள் மிருகங்களுக்கு கூட அநியாயம் நடக்க இடமில்லை மனிதர்கள் என்பது மிச்ச தூரம் மாற்று மதத்தவர்கள் என்பது மிச்ச தூரம் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் என்பது மிச்ச தூரம் கால்நடைகள் மிருகங்கள் அவைகளுக்கு கூட அநியாயம் நடப்பது அது அனுமதிக்கப்பட மாட்டார் ரசூசல்லாஹு அலைவர் செல்லம் ஒரு நாள் ஒரு மனிதனை காண்கிறார்கள் அவன் ஒட்டகத்தில் உட்கார்ந்து கொண்டு உரையாடி கொண்டிருக்கிறான் நபையவர்கள் கேட்கிறார்கள் நீ பிரயாணம் செய்யப்போல இதுல ஏறி போறது நியாயம் இது ஓய்வெடுக்கிற நேரத்துல அதுல ஏறிக்கொண்டு அதுல சிரமப்படுத்துறதுல என்ன பேர் இருக்குது ஒரு ஒட்டகம் கண்ணீர் படித்துக் கொண்டு நபி முன்னிலையில் வந்திருக்கிறது நபி அவர்கள் அந்த ஒட்டகத்துடைய பாஷையை புரிந்து கொண்டார் அந்த ஒட்டகம் முறையீடு செய்கிறது என்னுடைய என்னுடைய வாலிபத்தில் நல்ல எங்களிடத்துல வேலை வாங்கினார் நான் இப்ப வயோதிபத்தை அடைஞ்சொன்ன என்ன விட்டுட்டான் சொல்லி நபிசல்லாத செல்லம் அந்த ஒட்டக உதயக்காரர்களை அழைத்து அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தார் ஒரு குட்டி தந்த தாய் விட்டு பிரிந்திருப்பதை கண்ட அந்த அந்த குட்டியை தன்னுடைய தாயிடத்தில் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று செல்லும் அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள் அதனால் கண்ணியமானவர்கள் கால்நடைகளுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்த ஆட்சிதான் மதியனத்துடைய ஆட்சி பசுசல்லாம் வரைவு செல்லும் அப்படிப்பட்ட போதனைகளை சகாபாக்களுக்கு உம்மத்துக்கு வழிகாட்டிருக்க நீளம் எப்படி இருக்க வேண்டும் அநியாயம் எப்படி ஒழிக்கப்பட வேண்டும் மக்கள் பாகுபாடு இல்லாமல் எப்படி பார்க்கப்பட வேண்டும் ஒரு யூதர் வயோதிபர் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார் உமரதேதான் அவர்களை கைகிட்டால பிடிச்சார்கள் என்னுடைய ஆட்சி காலத்துல ஒரு யூதர் பிச்சை கேட்கிறாரே என்று தந்த வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் அவருடைய தேவையை கொடுத்துட்டு வைத்தல் மாலுக்கு சொன்னாங்க இதுக்கு பிறகு இவருக்குள்ள தேவை வைத்தல் மால் தான் சொன்னாங்க முஸ்லிம்களுடைய ஆட்சியை சிறுபான்மை மாற்று மறந்தவர்கள் எப்படி மதிக்கப்பட்டார்கள் என்பதை சகாபாக்களுடைய வரலாறு நமக்கு எடுத்து காண்பிக்கிறது தன்னுடைய கவசத்தை திருடிக்கொண்ட ஒரு அந்நியவர் தனக்கு சொந்தமான ஒரு ஆயுதத்தை களமாட்டிக் கொண்ட ஒரு மாற்று மதத்தவரை அழுகதையில்லாத அவர்கள் குடித்துக் கொண்டார் திருடனே என்று நாங்கள் ரெண்டு அடியை போட்டு அவனுக்கு படாத பாடு படித்திருப்போம் ஆட்சியிலிருந்து பதவியிலிருந்து உலகத்துல ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்யக்கூடிய அழிவுதி எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா இது என்னுடையது அவர் சொன்னா இது என்னுடையது அப்ப ரெண்டு பேர் ஒன்றுல வாதித்தால் அதுக்கு மூணாவது அணுகுமுறை ஜட்ஜாகத்தான் இருக்கும் ஜட்ஜிடத்துல கொண்டு போனாங்க கொண்டு போயிட்டு இவன் என்னட எடுத்திருக்கிறான் தயவு செய்து எடுத்து தந்திருங்க அவர் சொன்னார் அலியே உனக்கு என்ன சாட்சி இருக்கிறது ஒரு பொருள் தன்னுடைய சொல்லும் பொழுது அதற்கு இஸ்லாம் சாட்சியை நாடுகிறது ரெண்டு சாட்சி இருக்குது உண்டைய இந்த மகன் இரண்டாவது இந்த அடுமை சொன்னா உன மகனுடைய சாட்சியில கேட்க முடியாத வேறொருவருடைய சாட்சி இல்லை அவை இந்த இல்ல இல்லை அவன்தான் கனிவாளர்களே உமர் அப்துல் அசீஸ் அஹமதுல்லா அழகி அவர்கள் ஆட்சி செய்யும் காலத்துல ஆடு ஓடாயும் ஒரே இடத்துல தண்ணீர் ஆடு மூணாயிரம் ஒரே இடத்துல தண்ணீர் குடிக்கக்கூடிய அளவுக்கு நாட்டுல நீளம் நிலைநாட்டப்படுவது என்று சொன்னா அது வெறுமனே ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் பொதுமக்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய ஈமான் தன்னுடைய ஆகரம் அல்லாவுடைய தொடர்பும் தன்னுடைய சௌவா அல்லாவுடைய நெருக்கம் பாவங்களிலிருந்து விடுவித்து நடப்பது இவைகள் எல்லாம் நடக்கும் பொழுதுதான் அந்த நிலம உருவாகும் ஒரு ஆட்டை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய இடையில அந்த ஆட்டை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய இடையில பார்த்து உமரது எல்லாருக்கும் சொன்னார்கள் உன் ஆற்றில பால நீ எனக்கு தாவரே கேட்பாங்க சொன்ன இந்த ஆடு ஏந்த இல்லை நான் இந்த ஆட்டை மேய்க்கக்கூடியவன் தான் இந்த ஆட்டுக்கு சொந்தக்கார எஜமான் இருக்கிறான் அவனுடைய அனுமதி இல்லாம எனக்கு தர முடியாது சொன்ன ஆற்றுடைய எஜமான் இங்க இல்லை நாங்களே மட்டும்தான் இங்க இருக்கிறோம் நீ கொஞ்சம் பால இந்த ஆற்றுல தர்றதுனால யாரப்பா பார்க்க போறது சொன்ன அந்த ஆடு மேய்க்கக்கூடிய இடையல் என்ன சொன்னான் தெரியுமா ஐநல்லா அல்லா இல்லையா அல்லா எங்க போயிட்டா நல்லா பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லவா நான் எப்படி தர முடியும் எல்லாரும் என்னுடைய ஆட்சியில ஆடு மேய்க்கக்கூடியவனுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹுடைய பயபக்தி இருக்கிறது சகோதரர்களே இங்கிருந்துதான் ஆரம்பிக்கப்படுவது ஆரம்பிக்கப்படணும் கொஞ்சம் தண்ணிய ஊத்திருவா இந்த மகளை பார்த்து தாய் சொல்லும் பொழுது வெளியில பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஓஹோ அந்த மகள் சொல்கிறா நாங்க பால்ல தண்ணி ஊற்றுறது கூடாது என்று அரசர் சொல்லியிருக்கிறார் அரசரங்கம்மா பார்க்க போறார் தாயே என்னை உன்னை படைத்தாங்க அல்லா பார்த்து கொண்டிருக்கிறாங்க அல்லவா என்று அந்த மகள் சொன்னதுதான் அந்த மகளுக்கு ஒரு சிறந்த கணவனை அல்லாவுக்கான பெற்றுக் கொடுத்தார் அதனால் கனிவான ஒரு சிறந்த ஆட்சி அமைப்பதற்கு பாரிய பங்களிப்பு மக்களுடைய பங்களிப்பு அதுலயும் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு முஸ்லிம்கள் சில நேரம் ஆட்சி அமைப்பதற்கு உரிய வாக்குகளை கொடுத்து ஒரு ஆட்சி அமைப்பதற்குரிய நிலைமையில் அல்லாவுக்கான முஸ்லிம்களை வைக்கலாம் ஆனா அதுக்கும் அப்பால் அல்லாஹ் விரும்புவது என்ன இந்த முஸ்லிம்களுடைய சொல் செயல் இந்த முஸ்லிம்களுடைய நடவடிக்கை இந்த முஸ்லிம்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்பதுதான் இது அடிப்படையாகும் கன்னிவாகத்திலே சில நேரத்துல மனித வாழ்க்கையில ஒரு சோதனை வருகிறது இதெல்லாம் நல்ல விளங்கும் அது என்னன்னா சபவுக்காக சிலரை நாடி நாடி அந்த சபவு வேலை செய்யறது விட்டுரும் யார நாடு நாம கொண்டு ஆட்சியில நிறுத்தினோமோ யார நாடு நாம ஒருவர் ஒருவரை கொண்டு நடக்கும் என்று விரும்புகிறோமோ இவங்கதான் செய்வாங்க என்று நாம சொல்லுவோமோ அல்லா தாலா அதே எங்களுக்கு சோதனையாக மாற்றிருக்கிறார் ஏன் மக்களுடைய நம்பிக்கை அந்த ஆட்சியாளர்களின் பக்கம் அந்த மனிதன் பக்கம் போய்விட்டது உமது எல்லாருடைய ஆட்சி காலத்துல காலத்துக்குள்ளானோ அவரை கொண்டுதான் எல்லா வெற்றியும் நடக்குது என்று மக்கள் என்ன ஆரம்பித்தார்கள் அந்த ஒரே காரணத்துக்காக உமரது எல்லாரும் செய்தி அளிக்கிறார்கள் காலை நீ பதவி நீங்கி வந்துவிடு என்று சொல்லுங்கள் அவர்களை பற்றி வந்திருக்கிறது பல விவாதங்கள் பல விதமாக இருக்குது அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்து பிஸ்மில்லா வந்து பதிலாக போய் சேர்ந்து உன்னுடைய பலம் சக்தி ஆற்றல் திறமை கல்லுவை உன்னுடைய அறிவு உன்னுடைய இந்த முஸ்லிம்களுக்கு வெற்றி என்ற எண்ணம் வந்துவிட்டது அதனால இதுக்கு மேல நீ ஆட்சியில இருக்க முடியாது உன்ன கொண்டு நடக்கும் அல்லாத கொண்டுதான் நடக்கும் என்பதை உன்னை உள்ளத்துல வர வேண்டும் அவர்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும் அப்பொழுதுதான் அல்லாத உதவியை பெறுவார் எப்படிப்பட்ட வீரர்னா அறுபதாயிரம் படைகள் வருவதாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கான படைகள் வருவதாக இருந்தாலும் அதுக்கு மத்தியில தான் தனியை வைத்து நுழைவார்கள் அல்ல அப்படிப்பட்ட தைரியத்தை துணிச்சலை வீரத்த நம்பிக்கைய அந்த அந்த அல்லாவின் மீது உள்ள பற்ற ஆகத்தின் மீது உள்ள விசுவாசத்தை சொர்க்கத்தின் மீது உள்ள ஆசைய அல்ல அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அது சக்தியை மனித சக்தியாக மதிக்க அதன் வலியுறுத்தலான அவர்களுக்கு நம்மளுடைய ஒரு முடி கிடைத்திருந்தது அது அவரோட உள்ளுக்கு வச்சிருப்பாங்க அவர்கள் சொல்லுவார்கள் எந்த எந்த எதிரி வந்தாலும் நான் துன்புக்கு நுழைச்சிருக்கிறேன் அவளுக்கு சக்கரம் கடைசி நேரம் ரூ புரிய போகுது அழுகிறார்கள் கேட்டாங்க ஏன் நீங்க அழுகிறீங்க உடம்ப காட்டி சொன்னாங்க என் உடம்புல வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சார் அளவு இப்படி வச்சு பார்த்தா ஒரு சார் அளவு அம்பு ஈட்டி பாடுபடாத இடம் இல்லை நான் மௌத்த தேடி போகாத இடம் இல்லை நான் அல்லாத பாதையில மரணிக்க வேண்டும் ஆசைப்பட்டேன் ஆனா எனக்கு மோத்து வரவில்லை எனக்கு இன்றைக்கு வீட்டுல தான் வர வரப்போகிறது நானும் ஒரு ஒட்டகம் அதனுடைய இறக்கிறது போல நான் இறக்க போகிறேனே இவ்வளவு மௌத்த ஷகாதத்தை தேடி போய் எனக்கு கிடைக்கலையே என்று கைச்சிடப்பட்டார் கனிமாக்களை மனிதனாக நடக்கிறது இல்லை ஒரு கட்டம் வருகிறது அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஆயிஷா ரசிகா அவர்கள்ட்ட ஒரு செய்தியை கேட்கறதுக்கு நவிய வந்தாங்க ஒரு அசிங்கமான பேச்சு நவுசுமில்லா ஆயிஷா ரசிகா அவர்களை பற்றி அவரும் ஒரு ஸ்டாண்டு இட்டுக்கட்டு பரவிக்கொண்டே இருக்கிறது நெருப்பு மாதிரி பஞ்ச அரைக்கிறது மாதிரி அரைச்சு கொண்டிருக்குது இருக்குது நபி அவங்க வீட்டுக்கு வந்து ஆயிஷா காத்து தெரிய வந்துச்சு நபி அவர்கள் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் என்னை பத்தி நான் அந்த பிரயாணத்திலிருந்து வரும் பொழுது ஒரு தவறான பிரச்சாரத்தை நயவத்திற்கு பரப்பி விட்டார்கள் அந்த கட்டத்துல தாய் நிற்கிறாங்க ஒரு ரூபாய் தகப்பன் இருக்கிறார் அல்லது கொண்டிருக்கிறாங்க ஆயிஷா ரபி அல்லாஹா வந்திருக்கிறாங்க ரபி அவர்கள் ஆயிஷாவை பார்த்து கேட்ட வார்த்தையில தாயே நான் நிரபராது என்று சொல்லுங்களேன் தகப்பனே எனக்காக பேசுகிறேன் என்று சொன்னால் தாயும் மௌனம் தகப்பனும் மௌனம் நவியும் மௌனம் உலகமே மௌனமாக இருக்கும் பொழுது எனக்கு யார் பேசுவா யாருமே உதவி இல்லாத நேரத்தில் யார் உதவி செய்வார் என்ற அந்த உணர்வு தான் இன்றைய முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் வந்திருக்கிறது பலரை நாடினோம் அதற்கொண்டு நடக்குதில்லை அதுக்கு எதிராக தான் நடக்குதுன்னா யார் நாடுவது யார் நாட வேண்டுமோ அவரை நாடுவதை விட்டதுதான் எல்லாத்துக்குள்ள பிரச்சனை அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு நம்பிக்கை மோசம் போகிறது இந்த நம்பிக்கை அதிகரிச்சு அல்லாஹும் அலை சலாம் அவருடைய தந்தை யாக்குப் அலை சலாம் என்ற மகன் பறிப்போகி விட்டான் யாரெல்லாம் என்ற கண் போனாலும் என்ற மகன் கிடைப்பான் என்ற நம்பிக்கை அழுது கண்ணையும் பெற்றார்கள் மகனையும் பெற்றார்கள் யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுடைய அந்த அந்த கிணத்துல போடப்பட்ட நேரத்துல அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான் சிறையில போடப்பட்ட நேரத்துல யாருமே எனக்கு பேசுறதுக்கு என்று வந்த நேரத்துல அல்லா அவர்களுக்கு உதவி செய்தான் எப்ப இப்ராஹிம் அலை செலாத்துக்கு அந்த நெருப்புக்குள்ள உதவி செய்தது போல அல்லாஹ் சில சில சட்டங்களை தனிப்பட்ட நபருக்கும் உலகத்துல வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கும் ஏற்படுத்துகிறார் மக்களுடைய நம்பிக்கை ஆட்சியாளர்களின் பக்கம் பத்துகளின் பக்கம் பதவியின் பக்கம் போகாம அல்லாவின் பக்கம் போக வேண்டும் என்பதை அல்லா எதிர்பார்க்கிறார் அந்த நம்பிக்கை வரும் பொழுது அல்லாஹ் நேரடியாக உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார் அதனால இன்று நான் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு நல்லாட்சி அமைப்பதற்கு முஸ்லிம்களுடைய பங்களிப்பு நல்லாட்சி வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நல்லாட்சி வருவதற்கு ஆட்சியாளர்களை குறை சொல்லி சரிவர மாட்டாது நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடை மாற்றினால் ஆடு மேய்க்கக்கூடிய இடையனுடைய உள்ளத்திலையும் அல்லாவுடைய பயம் பாலை ஊட்டக்கூடிய அந்த தாயுடைய உள்ளத்திலும் அல்லாவுடைய அச்சம் ஆட்சியாளருடைய உள்ளத்தில என்னுடைய ஆட்சி காலத்துல ஆடும் ஓராயும் கொண்டு சேர்ந்திருக்கக்கூடிய அளவுக்கு மக்களுடைய நம்பிக்கையை ஏற்படுத்தி அல்லாவுடைய அந்த கருணையை ரத்தத்தை ஏற்படுத்தினார் ஓராயும் ஆடும் மோதிக்கொண்டது ஆற்றுடைய என்ன சொன்னா தெரியுமா இன்றைக்கு சொன்னார் ஆட பாதி கவிச்சு ஒன்னாரு சொன்னால் இந்த ஆடு மூணாயிரத்தி ஒன்றாம் இருந்துச்சு இவ்வளவு நாளாக இன்றைக்கு இந்த நிலைமை மாறுதுன்னா ஒருவர் மாறிட்டா அதனாலதான் நல்லா இப்படிப்பட்ட நிலைமையை கொண்டிருக்கிறார் அந்த மன பதவி அல்லாஹருடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகிறார் அதனால் கண்ணியமானவர்கள் நல்லாட்சி அமைப்பதற்கு எங்களுடைய இந்த நாட்டுடைய பத்து வித முஸ்லிம்களுடைய வாக்கை விட அல்லாவோட நாம் எடுத்துக்கொண்ட அலஸ்து பிறப்பிக்கும் காணுவதா அந்த வாக்கை உறுதிப்படுத்தினால் நிச்சயமாக இந்த நாடு சீராகும் அதற்கு நான் சுருக்கமாக நாலு சூரத்துகளை தெரிஞ்சிருக்கேன் நாலே நாலு சூரத் நான் நினைக்கிறேன் இந்த சபையில் உள்ள எல்லாருக்குமே அந்த சூரத் பாடும் சூரத்துல் இஹ்லாஸ் சூரத்துல் கௌதர் சூரத்துல் அசத் சூரத்துல் நசத் இந்த நாலு சூறாக்களையும் கருத்துக்கெடுத்து இந்த மூணு சூறாக்கள் எங்களோட வாழ்க்கையில பிறந்தா நிச்சயமாக நல்லாட்சி வரும் என்பதுல சந்தேகம் முதலாவது நான் ஓவிய சூரத்தில் இது சிறப்பு என்ன இது ஓதுநர்களுக்கு சொற்கள் கிடைக்கும் எடுத்து ஓதினா குரானுடைய மூலம் செல்லும் அவர்கள் இதற்கு கொடுத்த நன்மாராயம் சிறப்பு அது ஆக சிறந்தது சுமாரம் இதை குரான்ல மூணுல உண்டு என்று நபர்கள் வந்திருக்கிறார் இது மூணு முறை ஓதினா மூணு முறை குரான் ஓதினதுக்கு சமம் இது மூணு முறை ஓதினா ஒரு முறை குரான் ஓதினதுக்கு சமம் அந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் இந்த சூரத்தை ஓதுறது இந்த சூரத்தில் அமல் செய்யும் இந்த சூரத்தில் அமல் செய்வது என்பது அல்லா கணித்தவன் இணைக்குள்ள இருக்கவன் அவன் யாராலும் பிறக்கப்படவில்லை பிறக்கவில்லை அவனுக்கு நிகழ்ச்சி யாரும் கிடையாது யாரெல்லாம் நீதான் உதவி செய்கிறாய் என்ற இந்த நம்பிக்கையோடு நாம் வாழ்கிறோம் ஈயாக்க நாடுவோம் ஈயாக்க உன்னையே வளர்க்குகிறோம் உன்னிடத்தில் இந்த நம்பிக்கை விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும் அவசியம் இந்த சூரத்தை டெய்லி ஓடுது பிறகு மூணு முறை கட்டாயம் ஓடும் மூணு கடைசி சூறாக்களையும் மூணு முறை ஓடணும் தூங்க கூட குறிப்பாக மும்மூறு முறை ஓதித்து மேல எல்லா இடத்திலையும் ஊதி தடவி கொள்ளுமாறு ஒரு முக்கியமான அலட்சியமாக ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்குறதுக்கு கூட மூணு மூணு முறை குழுலாக மூணுகிற போதுக்க மேல முகத்துல எல்லா இடமும் சில நேரம் அதுல கூட எச்சு பட்டாலும் துப்பி கையில பெரிய அளவு இல்லை சின்ன வேண்டாம் பதவி கொண்டா நிச்சயமாக கலைப்பு நீங்கும் கஷ்டம் போகும் கண்ணோடு நீங்கும் சூரியன் இல்லாமல் போகும் பிரச்சனைகள் தீரும் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் பஜனுக்கு பிறகும் பகிர்வுக்கு பிறகும் மூன்று முறை கட்டாய போகும் பஜனுக்கு பிறகும் பதினெட்டு இந்த முன்னூறு முறை ஓதக்கூடிய ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒவ்வொரு முறை ஓதுவதற்கு ரசலாறு சில படித்திருக்கிறார் ஒரு ஆண் நல்லாட்சியை தரும் என்ற நம்பிக்கை எல்லாருடைய உள்ளத்தில் வரணும் அதுல நாம் சூரத்துல் இஸ்லாஸ் சூரத்துல் கௌசர் சூரத்துல் அசர்ல அமல் செய்வேன் அல்லாஹ் உதவியுடைய சூரத்தை நமக்கு அமலுக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் இருந்தால் அல்லாஹ் சிறந்த ஆட்சியாளர்களை கொண்டு தான் நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள் தாய்மார்கள் வீடுகளில் கேட்கக்கூடிய சகோதரிகள் தாய்மார்கள் உலகத்தில் நாலாபுரத்திலும் தமிழ் மொழியில் கேட்கக்கூடிய சகோதரிகள் தாய்மார்கள் நல்லாட்சி அமைப்பதற்கு நான் என்னுடைய முதல் பங்களிப்பாக நான் கொடுப்பது இந்த மூணு சூறாக்கள் முதலாவது அல்லா நீதான் வயசு மனுஷா துசிந்து மனுஷா لون أولكم وآخركم وإنسكم وجنكم قاولا سعيد واحد سألوا كل واحد من مسألتهم முன்னோர்கள் பின்னோர்கள் மனிதர்கள் பெண்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல கேட்கிறதெல்லாம் கேட்டு அல்லா கொடுக்கிறதெல்லாம் கொடுத்தாலும் எங்களோட முன்னுக்கு இருக்கக்கூடிய கடல்ல போட்ட ஊசித அளவு கூட குறைய மாட்டோம் மனிதன் கேட்டு சலிப்படைந்திருவான் கொடுத்து சலிப்படைந்திருவான் இந்த உலகத்தில் ஏழ்நூறு கோடி மக்களுக்கும் கொடுத்து அவன் அலுவற்ற உள்ளாதன் அவன் எல்லா மீது இறக்க உள்ளவன் நாட்டைகள் மீது இறக்க உள்ளவன் அல்லா இல்லை என்று மறுக்கக்கூடிய அந்த ஏசி அவன் மீது இறக்க உள்ளவன் அந்த பௌத்தர்கள் மீது கிறிஸ்தவர்கள் மீது இந்துக்கள் மீது முஸ்லிம்கள் மீது அல்லாவுடைய அரக்கம் அதுல குறைபாடு கிடையாது அதனால நாம் அல்லாடத்துல மன்றாடணும் முதல் முதலாக சூரத்துள்ள கிளாஸ் ஒவ்வொரு எல்லாரும் சூரத்துள்ள கிளாஸ் வாழ்க்கையாக அமைந்த நம்பிக்கை கொள்கிறோம் நீதான் எனக்கு ஆட்சி நீதான் கண்ணியத்தை தரக்கூடியவன் நீதான் நிம்மதியை தரக்கூடியவன் நீதான் குடும்பத்தை சீராக்கக்கூடியவன் நீதான் குழந்தைகளை சீராக்கக்கூடியவன் நீதான் என்னுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கக்கூடியவன் என்ற கடனை போக்கக்கூடியவன் நோயை சேர்க்கக்கூடியவன் கஷ்டத்தை போக்கக்கூடிய பிரச்சனை தீர்க்கக்கூடியவன் அனைத்தையும் செய்யக்கூடிய உதவி செய்கிறோம் என்றதுல மிக உறுதியாக நாம் இருக்க வேண்டும் இரண்டாவது மேலான சரியாக அல்ல அவைய பார்த்து சொல்கிறான் நிச்சயமா கௌசர் என்ற அந்த தலாத்தை கொடுத்திருக்கிறோம் இதுக்கு இரண்டாவது கருத்து நபியே உனக்கு நான் அதிகமான கயிறுகளை இந்த துணியால தந்திருக்கிறோம் ஆக்கிரத்திலையும் தரப்புகிறோம் இந்த ஆசைனாக்கள் கௌசர் பசங்கள் என்ன செய்யணும் ரப்ப வழக்கும் எங்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு எந்த நாளும் நின்ற காசு சலாத்து ராஜா சொல்லுங்க எல்லாம் இந்த நாட்டில் ஒரு நல்ல நிம்மதியாக அவங்க ஆட்சி அமைக்கக்கூடியது ஏற்படுத்திட்டா பசன் ரப்பி கொடுக்கிறத அல்லா தலா சுண்ணத்தாக ஒரு அமலாக ஆக்கியிருக்கிறார் அதை உதவியாவாக அகைக்காவாக நேர்ச்சியாக நல்ல காரியங்களுக்கு தேவைப்படும் பொழுது நாம் அதை அமலை செய்கிறோம் இந்த உங்களுடைய பகைவன் எவ்வளோ அவன் தான் சண்டை ஏற்றவன் அவன் தான் பாக்கியம் விழுந்தவன் அவன் தான் பேர் அவனுடைய ஒன்றுமே கிடையாது இந்த இரண்டாவது சூரத்தின் மூலாக எங்களோட உள்ளத்துல வரவேண்டியது யாருன்னா நான் நபியை நம்பக்கூடியவன் செல்லம் எந்த அமலை சொல்லி தந்திருக்கிறார்களோ எதை செய்ய வேண்டும் என்று வழிகாட்டிருக்கிறார்களோ அதை கொண்டு நாம் அல்லாடத்தில் உதவி தேடுவோம் செல்லும் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் எல்லாத்துக்கும் சலாத்துல் கொசு மழை இல்லாத கட்டமா அது நாட்டுல பதட்டமா அது காத்து வேகமா அடிக்குதா பூமி நடுக்கமா எதுக்குமே தொழுகை பொறுமை கொண்டு தொழுகை கொண்டு உதவி தெரிவிச்சு அதனால நம்பிக்கை இரண்டாவது சுருத்து கௌசல்ல நபீன் மீது அன்பும் மற்றும் பாசமும் நபியுடைய வாழ்க்கையில எங்களுக்கு என்னென்னலாம் நடந்திருக்கிறதோ அதை நாம் அடிக்கடி மீட்டுக் கொள்வதற்கான அந்த அழகான வடிவம் உள்ள தோற்றம் உள்ள உள்ளத்தா தூய்மையான அமல்களால் சிறப்பான அஹ்லாக்கில் உயர்ந்த அந்த அஹ்லாக்குள்ள நபியாக எங்களுக்கு அந்த இறுதி நபியை வந்திருக்கிறார் அவர்களுக்கு பிறகு நபி வர முடியாது அவருடைய வாழ்க்கை தான் எனக்கு முன்மாதிரி எங்களோட படுக்கை எங்களோட உறக்கம் எங்களுடைய பிரிப்பு எங்களோட நடமாட்டம் எங்களோட வியாபாரம் எங்களோட அகலா எங்களோட பண்புகள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கை எங்களுடைய இல்லற வாழ்க்கை எங்களுடைய குடுக்கல் வாங்கல் எங்களுடைய அந்நியர்களுடைய பழக்கம் எல்லாமே நவியவர்கள் நமக்கு காட்டி தந்து சென்றது அதை பரப்பாக அலக்கத்திக்கிறோம் நபியே உங்களுடைய பேரை நாம் உயர்த்திருக்கிறோம் நல்லா சொல்கிறார் அல்லா உலகத்துல இந்த அறுநூறு கோடி மக்களுடைய உள்ளத்துல நபி மீது அன்பையும் பற்றையும் பாசத்தையும் அல்லா ஏற்படுத்தியிருக்கிறார் என்றால் அது அல்லாஹுடைய தனிபெரும் கிருப்பை நான் இந்த இரண்டாவது நம்பிக்கை வருவேன் மூன்றாவதாக இமாமனா ஷாபிரகுல்லா அவர்கள் சொன்னார்கள் இந்த உம்மத்து ஒரு சூரத்தின் மீது அமல் செய்தார் நிச்சயமாக இந்த உம்மத்துக்கு போதுமாக இருக்கும் என்று சொன்னார் குரான் நூத்தி பதினாறு சூறாக்கள் ஒரு சூரத்தை எடுத்து சொல்கிறார்கள் நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் காலத்தின் மீது எல்லாம் சத்தியம் செய்கிறான் எனக்கு சத்தியம் செய்ய தேவைப்படுது என்னத்துக்கு உங்களை நம்ப வைக்கணும் அல்லாவுக்கு எண்ணத்துக்கு எங்களை நம்ப வைக்க சத்தியம் செய்யணும் இல்ல காலம் முக்கியமானது என்னுடைய படைப்புகளை மனிதர்களை புரிந்து கொள்ளுங்கள் நான் சத்தியம் செய்வதாக இருந்தால் அந்த குஹாவின் மீது சத்தியமாக வருஷம் சூரியன் மீது சத்தியமாக எல்லா மீது சத்தியம் செய்கிறான் கேமத்து வருதான் போகிறது என்று சொல்கிறான் என்று அல்லா அந்த திடுக்குடும் நாளை பற்றி எச்சரிக்கை செய்கிறான் காலத்திற்கு சத்தியம் சொல்கிறான் உலகத்தில் வாழக்கூடிய எழுநூறு கோடி மக்கள் நஷ்டத்தில் யாருமே வெற்றி பெறப்பட முடியாது இந்த நாட்டு முஸ்லிம்கள் என்னுடைய இந்த குத்துபாவை நாடல்ல அல்லாஹுடைய கலாவை இந்த மூணு சூறாக்களை நடைமுறைப்படுத்தினால் அல்லாமீது ஆணையாக நிச்சயமாக இந்த நாடு ஒரு சிறந்த சுயேட்சமான நிம்மதியான நாடாக மாறும் என்பதைதான் அல்லாஹ் சொல்வது என்ன அல்லாஹாலா ஆயினும் எவர் ஈவான் கொண்டு சாதகமான நல்லவர்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து மேலும் உண்மை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்கிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் நஷ்டத்தில் இல்லை இதெல்லாம் அதனால சூரத்தில் கிளாசுடைய ஈமான் சூரத்தில் கிளாசுடைய ஈமான் சூரத்தில் கௌசருடைய நவீன் மீது நம்பிக்கை அதே நேரத்தில் அவர்கள் சாலையாகும் சாலிகா வியாபாரத்துல அன்றாட வாழ்க்கையில எங்களோட அன்றாட எல்லா விஷயத்திலையும் தொழுகையில மட்டுமல்ல விராட எப்படி பயபக்தியோட மனிதன் சொல்லுகிறானோ இதே போல மற்ற எல்லா காரியங்களும் இந்த அடிப்படையோடு நகரும் பொழுது அல்லாவுடைய உதவியை நிச்சயமாக நாம் கண்டு முடிப்போம் என்பதில் சந்தேகம் நானே சூழத்தில் அசரை ஓத வேண்டும் வீடு வீடாக ஓத வேண்டும் கணவன் மனைவியும் சேர்ந்து ஓட வேண்டும் குழந்தைகளோட சேர்ந்து ஓட வேண்டும் சிறிது நேரம் மகளை வாங்கினார் சுரத்தில் அசரை சகாபாக்கள் ஒருவருக்கு ஒருவர் சந்திக்கும் பொழுதே சூரத்தில் அசரை ஓடிக்கொள்வார்கள் சூரத்து அசரை ஓடாமல் சகாபாக்கள் பிரிய மாட்டார்கள் என்று வந்திருக்கிறது எங்களோட உட்காருங்க நாங்கள் ஈமான புதுப்பிச்சுக் கொள்வோம் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு மசிதும் ஒவ்வொரு இமாமும் இந்த நாட்டில் இந்த தூதை மக்களுக்கு முன்வைக்க வேண்டும் மக்களுக்கு முன்வைக்கக்கூடிய தூது என்ன தான் நமக்கு தீர்வு இந்த நாட்டுக்கு நல்லாட்சி வர வேண்டும் என்பது எங்களுக்கு துவா அந்த துவாவுடன் நாம் செய்யும் பங்களிப்பு என்னவாக இருக்கும் சூரத்தில் இஹ்லா சூரத்தில் கௌதல் சூரத்தில் அந்த அசல் சூரத்தில் அசல்ல நாம் அமல் செய்வோம் வாங்க வாங்க வாங்க என்றுதான் எல்லாருடைய அழைப்பும் இருக்க வேண்டும் என்று சூரத்தில் அமல் செய்யும் பொழுது ஈமானுடைய உறுதி அமல்கள்ல ஒரு மனிதனுக்கு பற்று அல்ல இடத்துல சௌபா செய்ய வேண்டும் சௌபா செய்ய சௌபா செய்தால் இந்த நாடு அமைதிக்குள்ளும் சௌபா என்ன செய்ய வேண்டும் லேலத்தில் கதனுடைய இரவ நாடு சௌபா செய்வது போல யாழ்லா எங்களால இந்த சபை இந்த மசிதில் கூடி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த சபையில் உட்கார்ந்து கொண்டு எல்லாரும் தௌபால ஈடுபட்டா நிச்சயமாக இந்த தௌபாவுடைய தாக்கமும் ஏற்படும் என்பதில் நம்பிக்கை உள்ளத்தில் முஸ்லிம்களுக்கு கல்லடிக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் நாங்கள் மசிதுல ஜும்மால கண்டில் என்ன சொன்னோம் தெரியுமா நீங்க நேற்று சொன்னீங்க கல்லடிக்கணும் என்று நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா நாங்க உங்களுக்கு துவா சொல்றோம் கண்டி கிராண்ட் மஸ்கில் நடத்தப்பட்ட சும்மால நாங்க சொன்னோம் நாங்க துவா செய்வோம் வாங்க நாங்க எங்களோட காட்டுவோம் நாங்க உங்களோட பண்பாக நடப்போம் அதை நாம அடுத்தது இந்த இந்த மஸ்ஜிதில் இந்த ஜும்மால தோபா செய்வோம் யாரா என்னுடைய பாவத்தை என்னுடைய குற்றத்தை என்னுடைய தவற நான் செய்த பெரும் பாவத்தை மன்னிச்சிரியா செஞ்சா அடுத்த நாள் மூணாவது நாள் சொல்கிறார் இல்ல அது இல்ல முஸ்லிம்கள் நல்ல மக்கள் நிலைமைகளை மாற்றக்கூடியவன் அல்லா லாசுத்தார் காலத்தை திட்டாதே லாசுக்குள் உம்மா காய்ச்சலை திட்டாதே லாசுக்குத்தி சேவலை திட்டாதே அது துணைக்கு மனிதன் எதிர்பார்க்கிறது காய்ச்சல் பாவத்தை அது மன்னிக்க வைக்கிறது காலம் கல்லுக்குள்ள இரவு பகலை கொண்டு வரக்கூடியவன் நான் என்பதை அல்லா சொல்கிறான் அதனாலதான் சொல்கிறோம் ஒவ்வொரு குழுவிலையும் ஈயாக்க நாபுதுவா ஈயாக்க நஸ்தாயி உன்னையே வணங்குகிறோம் உன்னிடத்திலே உதவி பெறுகிறோம் கன்னிமானத்திலே மிக லேசான ஒரு மருந்தை அல்லா குரான் நான் நினைக்கிறேன் அல்லாவிட்ட நாளைக்கு வைக்கிறேன் ஒவ்வொருவரும் சொல்லும் யாழ்லா நான் சூரத்தில் எல்லாத்துல நம்பிக்கை வச்சேன் எனக்கு உச்ச ஓதை ஓதிக்கொள்ள அதை படிக்க எனக்கு கிடைக்கல ஆனா சூரத்தில் இல்லாத நான் விலகி கொண்டே உன் மீது நம்பிக்கை வச்சேன் நபியின் மீது சூரத்தில் கௌசத்துல நான் அந்த பற்று வச்சிருந்தேன் சூரத்தில் அஸ்தத்துல நான் அமல் செஞ்சேன் அப்படின்னா ஈமான பத்தி பேசினேன் ஒவ்வொரு மச்சனும் இந்த நாட்டுல ஈமானுடைய பேச்சாக இருக்க வேண்டும் என்று ஜோதியாக அதை பகிர்ந்து மாற வேண்டும் அங்கே சூரத்தில் அமல் நடைபெற வேண்டும் அமல்கள் உமரது எல்லாரும் யூதனுடைய கையை குடிச்சிட்டு போயிட்டு வீட்டுல உதவி செஞ்சது போல பௌத்த இந்து கிறிஸ்தவர் என்று பார்க்காம மனிதாபிமான அடிப்படையில் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல உதவி செய்யறது தவறக்கூடாது அதற்கும் தான் நல்லாட்சி உருவாகும் நல்லாட்சி என்பது நல்லாட்சி என்பது அது ஒரு மிருகத்துக்கு அணியாக நடக்காது அதுதான் நல்லாட்சி அந்த நிலைமை வரணுமா முஸ்லிம்கள் அன்றைய வாழ்க்கையில் தௌபா செய்ய வேண்டும் வாசத்தில் ஹக்க போதிக்கிறது ஹக்க போதிக்கிறதா இந்த நாட்டுல இஸ்லாம் முஸ்லிம்களை பத்தி தவறான எண்ணம் மரம் இருக்கிறது இதை இல்லாமல் ஆக்கிறதுக்கு பொறுமையோட நிதானத்தோட அமைதியாக எதெல்லாம் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டுமோ அது முஸ்லிம்கள் அந்நியர்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும் எங்களை குரான் மீது சந்தேகமா இந்த எடுத்து படிய இந்த முப்பது ஆயிரத்துகள் மீது சந்தேகமாக நாங்கள் எடுத்து வாசிங்க உங்களுக்கு எங்களோட மீது சந்தேகமா இருந்தாங்க இதை எடுத்து படிங்க எங்களோட மச்சதுகள் ஏன் என்று சந்தேகமா இருந்தாங்க இதை எடுத்து வாசிங்க எங்களோட ஆடையில் உங்களுக்கு பிரச்சனையா இதையும் படிங்க எங்களுக்கு ஜிஹாத பத்தி தவறான மீடியா அந்த உலகத்துல தவறான மெசேஜ கொடுக்குது இதை நீங்க படிங்க என்று சொல்லி வந்த வாசம் நாட்டி வந்த வாசம் சபர் இது ரெண்டையும் நான் செய்ய ஆரம்பிச்சோம்னா நிச்சயமாக அல்லா இந்த நாட்டுக்கு அமைதியையும் வெற்றியையும் தருவார் என்பது சந்தேகம் கிடையாது அதை தான் அல்லாஹ் சொல்கிறார் இதான் அச்சா நசருல்லாஹி வல் ஃபத் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا கண்டிப்பாக ரசூலுல்லாஹி செல்லும் மினாவுடைய மைதானத்தில் சென்ற அரபா அல்லாஹ் அக்பர் இன்னைக்கு நாங்க முஹர்ரமுக்கு வந்துட்டோம் சென்ற வாதம் தொல்ஹிஜாவுடைய வாதம் அடுத்த வருஷம் தொல்ஹிஜா வரக்குள்ளதான் அரபாவை நினைவுபடுத்துவோம் அரபாவை சந்திச்சுட்டு வந்த உலகத்து முஸ்லிம்களே இருபது லட்சம் முஸ்லிம்களை அரபாவை சந்தித்தார்கள் அரபாவுடைய சந்திப்பு என்பது உலகத்துக்கு சாத்தியையும் சமாதானத்தையும் கொண்டு வரும் சந்திப்பு அல்லா அன்றைய தினம் உலகத்தில மக்களை மன்னிக்கிறான் அந்த அரபாவை இருபது லட்சம் முஸ்லிம்கள் எங்களுடைய நாட்டில் இருந்து போற நாலாயிரம் ஐயாயிரம் மக்களும் எங்களுடைய நாட்டுடைய பிரதிநிதிகள் அவர்கள் அரபாவில் மன்றாடினால் நபி அவர்களுடைய தூதை எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள் பள்ளிபந்தை ஷாஹிதல் யார் இங்க வந்தீங்களோ வராதவர்களுக்கு இந்த செய்தி எடுத்து வைக்கிறார் கனிமானவர்களே அரசாவுடைய செய்தி ஒவ்வொரு முஸ்லிமும் தனக்குள்ள தீனை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் நிச்சயமாக அலமதுல்லா அலமதுல்லா இந்த மூணு நாலு வருஷங்களாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பல ஆயிரக்கணக்கான பௌத்தர்களை சந்திச்சிருக்கிறது நாட்டில் பௌத்த பிக்குகளை அவருடைய ஆலயத்துக்கு போயிட்டு அவர்களை சந்திச்சிருக்கிறோம் அவர்களுக்கு குரான கொடுத்தோம் குரானுடைய சந்தேகத்தை தெளிவுபடுத்தினோம் அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்க வேண்டும் இது ஒரு சாதாரண அல்ல எல்லாருமே இந்த பணியில் ஈடுபட வேண்டும் சில வியாபாரிகளை பார்க்கிறோம் மாஷா தன்னுடைய கடைகளில் கூட இப்படியான ஒரு பொருட்களை வச்சு வரக்கூடியவர்களுக்கு அவர் கிப்டாக கொடுத்து அவர்களை கவரக்கூடிய விஷயத்தில் ஈடுபடுகிறார்கள் சந்தர்ப்பங்களை பயன்படுத்துகிற வெறுமனே வியாபாரத்துக்கு மட்டும் வந்த சமூகம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இந்தியா மண்ணில் பிறந்த ஆகப்பெரிய ஆளும் அபுல் ஹசன் நதுவி அஹமத்துல்லாஹி அலை அவர்கள் இந்த பட்சத்துக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்கள் இங்கு வந்த எண்பத்தி மூணு அல்லது எண்பத்தி நாலு இந்த மசிதிலையும் அவர்களுடைய பயான் இடம்பெற்றிருக்கிறது காபத்துள்ளாவில் அவர்களுடைய மறைவான ஜனாதா நடைபெற்றிருக்கிறது மக்காவிலும் மதீனாவிலும் நோம்பு இருபத்தி ரெண்டு அவள் அந்த நதுவி அமைச்சுள்ளார் அவர்களுடைய ஜனாதாவை தொழுவித்தார்கள் இமாம் சுதேஷும் உள்ள இமாமும் கண்ணிமார்களே அவர்கள் பர்மாவுக்கு போய் வியாபாரிகளை பார்த்து சொன்னார்கள் ஏ வியாபாரிகளே வெறுமனே உங்களுடைய துணியாவை மட்டும் கவனித்துக் கொண்டிருந்தால் இந்த சமூகம் உங்களை விரட்டி விரட்டி அடிக்கும் என்று சொன்னார்கள் அதை யூடியூப்ல அமுல்ஹாசன் நதுவி பருமா அடிச்சு கட்டாய் கேட்டு அது நடந்துச்சு வெறுமனே தொழிலையும் வெறுமனே பணத்தையும் வெறுமனே உலகத்தையும் பெருமனே என்னுடைய ஆசையை மட்டும் நிறைவேற்றிக் கொண்டு நான் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக அந்த சமூகத்தை விடமாட்டான் என்பது குரானுடைய தீர்ப்பாக இருக்கிறது அல்லாஹ் சமூகத்தை என்று சொல்கிறான் நீங்கள் இந்த பணியை சூரத்தில் அசரும் மீது வியாபாரிகளே தனவந்தர்களே படித்தவர்களே புத்திசாலிகளே உலமாக்களே நீங்க இந்த பணியை செய்யாவிட்டால் அல்லா இந்த சமூகத்தை மாற்றி விடுவேன் என்று சொல்கிறார் அது எனக்கும் தான் உங்களுக்கும் தான் தாய்மார்களே சகோதரிகளை எழுதுங்கள் இந்த பொறுப்பை நிறைவேற்றுங்கள் அல்லாவுக்காக இதை தாமதிக்க செய்யாதீர்கள் எந்த அளவுக்கு நாம் வாலிபர்கள் இதில் ஈடுபடாமல் இருப்போமோ அல்லாத சோதனையை விலைக்கு வாங்கிக் கொண்டு இருக்கிறோம் எந்த ஆட்சியும் வந்தாலும் இந்த சோதனையிலிருந்து எங்களை விடுவிக்க முடியாமல் நாம் குரானின் பக்கம் திரும்பாத வரைக்கும் சூரத்தில் அக்கறை வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளாத வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சொல்லிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல எனக்கு மதியனால அவர்கள் சொல்லும் பொழுதுதான் எனக்கு காலுக்கு விழுந்துச்சு ஓ இந்தியாவுடைய ஒரு பெரிய ஆளில் நோக்காகி விட்டார்கள் இந்த நோம்பு இருபத்தி இரண்டு அவர்களுக்கு மறைவான ஜனாதா தொழுகை நடைபெறும் சொன்னார்கள் நினைக்கிற உலகத்துல மிச்ச கொஞ்சம் மக்களுக்கு தான் இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைச்சிருக்கிறோம் மதியால மக்களையும் அந்த இந்தியாவில் வர்ணித்தவருடைய சனாதா தொழுகை நடைபெறுகிறது அந்த மனிதர் சொன்னதை பருமா மக்கள் சந்திச்சார்கள் நாங்கள் வந்தால் அந்த நிலைமை எங்களுக்கு ஆளாக்கக்கூடாது எங்களுக்கு பட்டது போகும் இதுக்கு மேலும் எங்களுக்கு தீர்வு வேணும் என்றால் குரான்ல தான் இருக்கிறது சூரத்து பத்தை போடுங்க அதில் அல்லாஹ் கடைசியாக சொல்கிறார் ஆயிரம் வருஷம் கண்ணியமாக வாழ்ந்த அந்த கண்ணியத்தை திரும்ப தந்து முஸ்லிம்கள் வாலிபர்கள் யுவதிகள் பெண்கள் எல்லோரும் மதரசாக்கள் இந்த நாடு அமைதியாக இருக்க முஸ்லிம்கள் தான் இதை மாற்றி அமைத்தார்கள் என்ற ஒரு பெயரை பெற பல்லாம்தான் இந்த மூணு சூறாக்களை அமல் செய்து சூரத்து கசரை காணக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தவாராக அல்லா எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாராக நீரை நாம் அறிந்திருக்கிறாயா இதுக்கு மேலும் எங்களை சோதிக்காமையா எல்லா எங்களை எங்களுடைய என்னென்ன பிழைகள் இருக்கின்றோம் குற்றங்கள் இருக்கின்றோம் பாவங்கள் இருக்கின்றோம் அதிலிருந்து தோபா செய்கிறோம் யாரெல்லாம் மீண்டு கொள்கிறோம் யாரெல்லாம் இந்த சூறாக்கள் மீது அமல் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு தருவாயாக நம்முடைய வீரை பற்றுப்படுத்தி உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக மரணத்தை இஸ்டேட் செய்வாயாக பொருத்தமான ஆட்சியாளர்களை என் மீது நீ நிறுத்துவாயாக யாரெல்லாம் எங்கள் அழுக்கை சமமாக எங்களுடைய அமல்களை எங்களுடைய துவாவை எங்களுடைய சோபாவை ஆக்கிரமாக வாங்குகிறவா இருந்தார்